அதுக்கேற்ற என்ன பண்ணுறோம் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறோம் இருபத்தி நான்கு இருபத்தி நாலாவது நாள் வகுப்பு ஆனால் தேதி இருபத்தேழு ஆயிடுச்சு அட்லீஸ்ட் இருபத்தேழாவது நாள் வகுப்பாக போயிருக்கும் ஆமாம் இடையில ஒரு நாள் ஒரு ரெண்டு சண்டேஸ் அதை கவர் பண்ணிக்கலாம் ஆ என்ன சொல்லுங்கள் சவுண்டு கம்மியாக இருக்கா இப்போ கேட்குங்களா குரல் இதாக போகிறதுனால சவுண்டு கம்மியாக இருக்கிறதுனால மைக் எங்கே இருக்காது மைக் ஏதாவது துடைக்கணுங்களா இல்லை இல்லை ஒன்றும் தேவையில்லை அது மைக் பக்கத்தில் வச்சுக்கணும் அவ்வளோதான் ஓ ஆனால் இதுலேயும் இதுல மைக் வேலை செய்யுங்களா மைக் வேலை செய்யுங்களா அதான் இங்க பேசுனா இப்படி பேசுனா கேட்கும் உங்களுக்கு அதான் இப்படி பேசுனா தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் வச்சா ஃப்ரண்ட்டில் வச்சிருக்காரு வச்சுருக்காரு இல்லை ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது கண்ணை குத்தும் ரொம்பவும் ஃப்ரண்ட்ல ரொம்பவும் பக்கமா இருந்தால் கண்ணை குத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப எப்படி வெளிச்சம் இவ்வளோ பக்கத்துல வச்சு பார்க்கக்கூடாது இல்லைங்களா ஸ்க்ரீனில் நீங்கள் அவரை பார்க்க வேண்டாம் ஆஃப் பண்ணி விட்டுலாம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்புறம் இல்லை இப்போ என்ன கேட்குறேன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும் இல்லைங்களா அவ்வளோதான் ஆஃப் ஆகும்போது வீடியோ இது இருக்குமா வீடியோ அவ்வளோ இருக்கும் பட் நம்மளும் ஆஃப் ஆகிடும் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும் நம்ம ஊரும் ஆடியோ மட்டும் போய்க்கும் நம்ம ஊரும் அவ்வளோ இது என்ன ரொம்ப இப்படி இருந்தால் கஷ்டமாக கஷ்டம் நான் செட் பண்ணிட்டேன் இல்லை அந்த மைக் போட்டுட்டோம்னா ஸ்பீக்கர் போட்டுட்டோம்னா உங்கள் வால்யூம் நல்லா ஜாஸ்தி பெருசாக கேட்கும் ஜாஸ்தி அவர் கேட்கும் நான் மேக்ஸிமம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எங்கள் ஆஃபீஸில் இருக்குங்க கண்டு பார்ப்போம் கிடைச்சா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரைட்டு ட்ரை பண்ணுவோம் இது ஒரு ஐடியா இப்போ க்ளீனாக இருக்குங்கிறீங்களா உங்களுக்கு சரி ரைட்டு இப்போ இதை வச்சு போவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இது ஆன் பண்ணும் ஆமாம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி நான்கு இருபத் பகவத்கீதை ஆ வச்சாச்சு வச்சாச்சு பகவத்கீதை இருபத்தி ஐந்தாவது நாள் வகுப்பு இருபத்தி நான்கு இருபத்தி நான்காவது நாள் வகுப்பு இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துலேருந்து படிக்க போகிறோம் சேர்ந்து நான் சொல்கிறது இருபத்தொன்னுலேருந்து சேர்ந்து படிக்கலாமா சேர்ந்து படிக்கலாம் இருபத்தொன்னு யோ யோ யாம் யாம் ஒரு தனும் பக்தः ம். श्रद्धया श्रद्धया चित्तम् चिदम् इच्छति तस्य तस्याचलां श्रद्धां श्रद्धां तामेव विदधाम्यहम् அப்படியே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா யோ யோ இது பிரார்த்தனை பண்ணிடுவோம் ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரும் நலம்புரட்டும் அனைவரின் அருள்வரட்டும் அனைவரின் அருள்புரட்டும் அனைவரின் அருள்புரட்டும் கல்வி இதன்மை பொருளை கல்வி இதன்மை பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் எப்படி யோ யோ யாம் யாம் தனும் பக்தக யார் யாரெல்லாம் பக்தர்கள் எந்தெந்த தனுவினை அல்லது கட்டமைப்பினை சிரத்தையா அரிச்சித்தும் இச்சதி சிரத்தையுடன் வழிபட விரும்புகிறானோ நாடி செல்கிறானோ தஸ்ய தஸ்ய அவரவர்களுடைய தாம் அச்சலாம் ஸ்ரத்தாம் அந்த அசையாத உறுதியான நம்பிக்கையை அகம் விததாமி நானே தருகிறேன் அகம் ஏவ விததாமி நானே தருகிறேன் அப்படி சொல்லியிருந்தார் இருபத்தி ஒன்றில் அதை அவர்கிட்ட ஏற்படுத்துறது நான் தான் அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அந்த ஆசை அவங்கள்ட்ட வரத்துக்கு காரணமும் நான் தான் அவங்க அந்த தேவத்தையை நம்பி போய் விரும்பி தேடி சென்று கோரிக்கையை வைக்க காரணமும் நான் தான் அப்படின்னு இருபத்தி ஒன்றில் சொன்னார் இருபத்தி ஒன்று ஒரு தடவை சொல்கிறேன் திருப்பி சொல்லுங்கள் यूयोप्यां यां तनुं भुक्तः तनुं भुक्तः श्रद्धयार्चितुं श्रद्धयार्चितुम् इच्छति तस्य तस्य அச்சலம் ஸ்ரத்தம் தாவேவ விததாம்யகம் தஸ்ய தஸ்ய அச்சலம் ஸ்ரத்தம் அச்சலம் ஸ்ரத்தம் தாமேவ विदधाम्यहम् सतया सतया श्रद्धया युक्तः श्रद्धया युक्तः सतया श्रद्धया युक्तः तस्याराधनम् तस्याराधनम् तस्याराधनम् ईहते लभते च ततः कामान् ततः कामान् मयैव மயைவ ஆ? அப்படின்னா என்ன தெரியுது நம்ம சவுண்ட் ஒரு சரியா கேட்கலன்னு தெரியும் நம்ம ஒன்று பிடிச்சா அவர் ஒன்று தெரியுது அதான் அதான். இல்லை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் மயிலுக்கு செகண்ட் ஹெட்ஃபோன் பாவங்க நான் அவருடைய இது உங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆடியோ வெளியில இருந்தா அந்த கிளாஸ் அவர் தப்பாக புரிஞ்சு போயிடா போட்டு போயிடலாம் அப்புறம் இந்த ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கலாமா பாஸ் இருக்கான்னு தெரியல இருக்கு